செய்யும் தொழில் நிரந்தரமாக இருக்க ஓத வேண்டிய திருப்பதிகம் மட்டிட்ட புன்னயம் என்று தொடங்கும் திருஞான சம்பந்தர் திருப்பதிகம் திரு மயிலாப்பூர் சுவாமி திரு கபாலீஸ்வரர் திருவடி போற்றி தேவி திரு கற்பகவல்லி அம்மை திருவடி போற்றி திருச்சிட்டம்பலம் மட்டிட்ட இட்ட புன்னயம் காணல் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் மட்டிட்ட புன்னயம் காணல் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் கபாலீச்சரம் அமர்ந்தான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பில் ஒட்டிட்ட பண்பில் உருத்திர பல்கணத்தார் கட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவார் ஒட்டிட்ட பண்பில் உருத்திர பல்கலத்தார் கட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பவா அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பவா போதியோ பூம்பவாய் போதியோ பூம்பவாய் போதி மைப்பயந்த உண்கள் மடநல்லார் மாமயிலை மைப்பயந்த உண்கண் மடநல்லார் மாமயிலை கைப்பயந்த நீட்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் மாமயிலை கபாலீச்சரம் அமர்ந்தான் கபாலீச்சரம் அமர்ந்தான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஐப்பசி ஓண விழாவும் அருந்தவர்கள் துய்ப்பனவும் காணாதே போதியோ பூம்பாவா கபாலீச்சரம் அமர்ந்தான் ஐப்பசி ஓண விழாவும் அருந்தவர்கள் துப்பனவும் காணாதே பொதியோ பும்பாவாய் பொதியோ பும்பாவாய் வளைக்கை மடநல்லார் மாமயிலை வண்மருகில் துளக்கில் கபாலீச்சரத்தான் கபாலீச்சரத்தான் மாமயிலை கபாலீச்சரத்தான் தொல் கார்த்திகை நாள் கார்த்திகை நாள் தளத்தேந்த இளமுலையார் தையலார் கொண்டாடும் விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவாய் கார்த்திகை நாள் தையலார் கொண்டாடும் விளக்கீடு விளக்கீடு காணாதே பொதியோ பும்பவாய் பொதியோ பும்பவாய் பொதியோ பும்பாவாய் ஊர்திரை வேலை உலாவும் ஊர்திரை வேலை உலாவும் உயர்மயிலை கூர்தரு வேல்வல்லார் கொற்றொங்குள் சேரி தன்னில் கார்தரு சோலை கபாலீச்சரம் அமர்ந்தான் மயிலை கபாலீச்சரம் அமர்ந்தான் ஆதிரை நாள் காணாதே பொதியோ பும்பவாய் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஆதிரை நாள் காணாதே பொதியோ பும்பவாய் பொதியோ பும்பாவாய் மைப்பூசும் ஒண்கண் மடநல்லார் மாமயிலை கைப்பூசும் நீட்டான் கபாலீச்சரமம் அமர்ந்தான் கபாலீச்சரம் அமர்ந்தான் நெய்ப்பூசும் ஒன்புழுக்கல் நேரிடையார் கொண்டாடும் தைப்பூதம் காணாதே போதியோ பும்பாவாய் கபாலீச்சரம் அமர்ந்தான் தைப்பூதம் காணாதே போதியோ பூம்பாவாய் பொதியோ பூம்பாய் மடலார்ந்த தெங்கின் மயிலையார் மாசி கடலாட்டு கண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் மடலார்ந்த தெங்கின் மயிலையார் மாசி கடலாட்டு கண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் கபாலீச்சரம் அமர்ந்தான் கபாலீச்சரம் அமர்ந்தான் அடல்லா நேரூரும் அடிகள் அடி பரவி நடமாடல் காணாதே போதியோ பூம்பவ அடல்லா நேரூரும் அடிகள் அடி பரவி நடமாடல் காணாதே போதியோ பூம்பாவாய் போதியோ பூம்பாவாய் போதியோ பூம்பாவாய் போதியோ பூம்பாவாய் மலிவிழா வீதி மடநல்லார் மாமயிலை மாமயிலை கலிவிழா கண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் கபாலீச்சரம் அமர்ந்தான் பலிவிழா பாடல் செய் பங்குனி உத்திரநாள் ஒலிவிழா காணாதே போதியோ பூம்பாவாய் பங்குனி உத்திர நாள் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒலிவிடா காணாதே போதியோ பூம்பாவாய் போதியோ பூம்பாவாய் கண்ணாரக்கந்தோள் தன்னாரக்கந்தோள் சாய்த்துகந்ததாளினான் கண்ணார்மயிலை கபாலீச்சரம் அமர்ந்தான் பன்னார் பதினண்கணங்கள் தம் அட்டமினாள் கண்ணாரக் காணாதே போதியோ பூம்பாவாய் கபாலீச்சரமர்ந்தான் அட்டமினாள் கண்ணாரக் காணாதே போதியோ பூம்பாய் நற்றாமரை மலர்மேல் நான்முகனும் நாரணனும் உற்று ஆங்கு உணர்கிலா மூர்த்தி திருவடியை ஆ கற்றார்கள் ஏத்தும் கபாலீச்சரம் அமர்ந்தான் கபாலீச்சரம் அமர்ந்தான் பொற்றாப்பூ காணாதே பொதியோ பூம்பாவாய் பொற்றாப்பூ காணாதே பொதியோ பூம்பாவாய் உறிஞ்சாய வாழ்க்கை அமனுடையைப் போர்க்கும் இருஞ்சாக்கியர்கள் எடுத்துரைப்ப நாட்டில் கரிஞ்சோலை சூழ்ந்த கபாலீச்சரம் அமர்ந்தான் கபாலீச்சரம் அமர்ந்தான் பெருஞ்சாந்தி காணாதே பொதியோ பும்பவாய் கபாலீச்சரம் அமர்ந்தான் பெருஞ்சாந்தி காணாதே பொதியோ பும்பவாய் பொதியோ பும்பாவாய் கபாலீச்சரம் அமர்ந்தான் உருத்திரப் பல்கணத்தார்க்கு அட்டியிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஐப்பசி ஓண விழாவும் அருந்தவர்கள் துட்பனவும் காணாதே போதியோ பூம்பாவாய் கபாலீச்சரமும் கபாலீச்சனத்தான் தொல் கார்த்திகை நாள் விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவாய் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஆதிரை நாள் காணாதே போதியோ பும்பாவாய் கபாலீச்சரம் அமர்ந்தான் தைப்பூதம் காணாதே போதியோ பும்பாவாய் கபாலீச்சரம் அமர்ந்தான் நடமாடல் காணாதே போதியோ பும்பாவாய் கபாலீச்சரம் அமர்ந்தான் பங்குனி உத்திர நாள் ஒலிவிழா காணாதே போதியோ பூம்பாவாய் கபாலீச்சர்மந்தான் அட்டமினாள் கண்ணாரக் காணாதே போதியோ பும்பாவாய் கபாலீச்சரமந்தான் பொற்றாப்பு காணாதே போதியோ பூம்பாவாய் கபாலீச்சரமர்ந்தான் பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய் கபாலீச்சரமர்ந்தான் பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய் பெருஞ்சாந்தி காணாதே பொதியோ பும்பாவாய் பொதியோ பும்பாவாய் காணமர் சோனை கபாலிச்சரம் அமர்ந்தான் காணமர் சோலை கபாலீச்சரம் அமர்ந்தான் தேனமர் பூம்பாவை பாட்டாக செந்தமிழான் தேனமர் பூம்பாவை பாட்டாக செந்தமிழான் ஞான சம்பந்தன் ஞான சம்பந்தன் நலம் புகழ்ந்த பத்தும் வல்லார் ஞான சம்பந்தன் நலம்புகழ்ந்த பத்தும் வல்லார் நலம்புகழ்ந்த பத்தும் வல்லார் நலம்புகழ்ந்த பத்தும் வல்லார் ஞான சம்பந்தன் நலம்புகழ்ந்த பத்தும் வல்லார் பான சம்பந்தத்து அவரோடும் வாழ்வரு பான சம்பந்தத்து அவரோடும் வாழ்வாரே ஞான சம்பந்தன் நலம் புகந்த பத்தும் வல்லார்வான சம்பந்தத்தவரோடும் வாழ்வாரே வாழ்வாரே வாழ்வாரே வாழ்வாரே